حسن أو كما قال عليه الصلاة والسلام எல்லா புகழும் புகழ்ச்சியும் அந்த சராசரங்களை படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கும் ஏக வல்ல நாயனாகிய அல்ல கௌரவனுக்கே உரைத்த ஆட்டும் அல்ஹம்பு இல்லா அவன் தனித்தவன் ஏற்றவன் அவரல்லாத யாரும் வணங்கப்படுவதை முட்டாக இருப்பவன் அவன் யாரையும் பெறவும் இல்லை யாராலும் பெறப்படவும் இல்லை என்று நான் சாட்சி பகர்கிறேன் அந்த இறைவனவனுக்கு உலகத்துக்கு சீரான நேரான பாதையை காட்டிக் கொடுப்பதற்காக வேண்டி அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்கள் ரசூல்மார்களுக்கும் கடைசியாக உலகத்துக்கு வந்த சையதுல் முரசலியன் ஷபீல் முதுநபியின் ஹாத்தமுன் நபியின் முகமது முஸ்தபா சல்லாஹு அலைஹி வசல்லம் அன்னவர்கள் மேலும் அன்னவர்களே தியாகப்படையினர் வரும் வரை பின்பற்றக்கூடிய அனைத்து நல்லடியார்கள் மேலும் അല്ലാഹുടേ ശാന്തിയും സമാധാനവും എന്തെന്തും ഉണ്ടാകട്ടും എന്ന് കുറിയിലെത്തിപ്പിന്നാൽ ധന്യത്തിൽ അല്ലാഹുടെ ഇല്ലതയാർഹലി അല്ലാഹു സ്വഹാരവും വച്ചാണ് നമ്മുടെ വാഴ്ക്കയിൽ എന്ത് നല്ല എവിടെയെങ്കിലും എടുത്തു നടക്കുവാനും അവർക്ക് ഏതിരിക്കാനോ കത്തിലെ പഠിപ്പിച്ചിരിക്കാനോ അപ്പടിപ്പെട്ട നല്ല എവിടെയെങ്കിലും നമ്മുടെ വാഴ്ക്കയിലെ എടുത്തും ഏഴുകളെ വിട്ടും വിലകി തകരുന്ന ഒതുങ്ങി നടക്കുമാറി நன்மை தடை செய்திருக்கிறானோ விலக்கி இருக்கிறானோ அப்படிப்பட்ட பாவமான விடயங்களை விட்டும் முட்டுமொழியாக விலகி தவிர்ந்து ஒதுங்கி நடக்குமாறு ஆரம்பத்தில் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய இல்லடியார்களே அல்லாஹு சுபகான அவன் படைத்திருக்கக்கூடிய கூடான கூடி படைப்புகளில் சிறந்த ஒரு படைப்பாக அல்லாஹு சுபகான மனித சமுதாயத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறான் لقد خلقنا الإنسان في أحسن تقويم அல்லாஹ் சுபகான சொல்கிறான் நாம் மனிதர்களை சிறந்த அமைப்பிலே மிகவும் அழகானவர்களாக நாம் அவர்களை படைத்திருக்கிறோம் அதே போல வழக்கதை கர்றம்னா பனி ஆதம் ஆதமுடைய மக்களை சிறந்த ஒரு படைப்பாக அவர்களை நாம் சங்கைப்படுத்தி இருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் ஆக கண்ணியமான சகோதரிகளே அல்லாஹ் சுபகான இந்த உலகத்திலே படைத்திருக்கக்கூடிய படைப்புகளை மிகச்சிறந்த ஒரு படைப்பாக அல்லாஹ் சுபகான மனித சமுதாயத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறான் இந்த மனிதர்களை படைத்து அவர்களுடைய தேவைக்காக வேண்டிய அல்லாஹ் இதனை அனைத்து படைப்புகளையும் அல்லாஹ் சுபகான படைத்திருக்கிறார் அவர்களுக்கு தேவையான அத்துணை ஏமத்துகளையும் அல்லாஹ் அவனுடைய புறத்திலிருந்து கொடுத்திருக்கிறான் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய அறுப்படைகள் அல்லாஹுடைய பாக்கியங்களை நாம் மட்டிட ஆரம்பித்தால் அதை நம்மால் மட்டிட முடியாது என்பதாக அல்லாஹ் அல்குரானே சொல்கிறான் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நாமத்துகள் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய பாக்கியங்களை நீங்கள் எண்ணி எண்ணிட ஆரம்பித்தால் அதை மத்திட ஆரம்பித்தால் அதை உங்களால் மத்திட முடியாது அதை எண்ணி முடிக்க முடியாது என்பதாக அல்லாஹ் அல்புறாங்களே சொல்கிறான் ஆக அன்பிற்குரிய அல்லாஹுடைய இல்லையார்களே அல்லாஹுடைய மிகப்பெரிய நேமத்தை அல்லாஹுடைய அருக்கடைகள் அவன் நமக்கு தாராளமாக தந்து கொண்டிருக்கிறான் அல்லாஹ் எந்த ஒரு நேமத்தையும் நீனுக்காக வேண்டி நாம் நினைத்த போல பயன்படுத்துவதற்காக வேண்டி அல்லா சுபகான தரவில்லை மாற்றமாக ஒவ்வொரு நாமத்தையும் தந்து அதை இப்படித்தான் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதை அல்லாஹ் அலகுரானின் மூலமாகவும் அருமை செல்லல்லாக அழகிய செல்லும் அவர்களின் மூலமாகவும் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறான் எப்பொழுது அவன் தந்த அறுப்படைகளை அவன் விரும்பிய பிரகாரம் நாம் பயன்படுத்துவோமோ அல்லாவுக்கு உள்ளவர்களாக நாம் ஆகுவோம் எப்பொழுது அல்லாவுக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக ஆகுவோமோ அல்லாஹ் அந்த நேமத்தின் மூலமாக நமக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தருவான் அதே போல அந்த நேமத்தை நமக்கு அழகப்படுத்தி தருவான் சக்கரத்தும் தன்னக்கும் நாம் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நேமத்தைகளுக்கு நீங்கள் நன்றி செலுத்துவீர்கள் என்றால் அதை நான் உங்களுக்கு அதிகமாக்கி தருவேன் உடையின் கப்பரத்தும் நான் தந்த நியமத்துகளை நான் சொன்ன முறைப்படி நீங்கள் பயன்படுத்தாமல் உங்களுடைய இஷ்ட பிரகாரம் நீங்கள் நினைத்த பிரகாரம் மழைகளை பயன்படுத்தி எனக்கு மாற செய்வீர்கள் என்றால் என்னை புறக்கணித்து நினைப்பீர்கள் என்றால் என்ன ஆதாபி நிச்சயமாக என்னுடைய கடுமையான ஆதா இந்த உலகத்திலும் ஆகராயிலும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதாக அல்லாஹ் அல்புரானிலே சொல்லிக் கொண்டிருக்கிறான் எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நியமத்திலும் நாளே கிராமத்துடைய நாடுகளே அல்லாஹின் மூலமாக விசாரிக்கப்படக்கூடியவைகள் சும்மனத்து அருண்மயவுமா இது நாடன்னாயே நாடே கிராமத்துடைய நாடுகளே நிச்சயமாக உங்களுடைய ஒவ்வொரு நாமத்துகளை பற்றி நாம் கேள்வி கணக்கு கேட்போம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் ஆக அன்பிற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹுடைய சிறிய ஒரு நாமத்தாக இருக்கிறான் அல்லாஹுடைய பெரும் ஒரு நாமத்தாக இருக்கலாம் எப்படிப்பட்ட நாமத்தாக இருந்தாலும் அதை நாம் எப்படி பயன்படுத்தினோம் அதன் மூலமாக அல்லாஹுடைய சந்தோஷத்தை அல்லாஹுடைய தூர் ஹபீப் செல்லம் அவர்கள் சொன்ன முறை பிரகாரம் அதை நாம் பயன்படுத்தினோமா என்பதை பற்றி நாடே கிராமத்துடைய நாடையிலே நிச்சயமாக எல்லாம் ஒவ்வொரு மனிதத்திலும் கேள்வியானத்தை கேட்க போகிறான் அன்பிக்குரிய அல்லாஹுடைய இல்லடியார்களே அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய நியமத்துகளில் ஆகப்பெரியோரு மிக முக்கியமான ஒரு செல்லம் தான் மிக முக்கியமான ஒரு பாக்கியம் தான் பிள்ளை செல்வமாக இருந்து கொண்டிருக்கிறேன் அல்லாஹ் அல்லாஹ் உலகத்திலே அவர் படுக்கக்கூடிய பாக்கியங்களை மிகச்சிறந்த ஒரு நாமத்தாக அல்லாஹ் பிள்ளை செல்வத்தை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் அன்புக்குரிய சகோதரர்களே தாய் தகப்பனுடைய முயற்சியை கொண்டு அல்லது தகப்பனுடைய முயற்சியை கொண்டு பிள்ளைகள் வெளியாகுவதில்லை அல்லாஹுடைய தடைப்படும் சக்தியை கொண்டு அல்லாஹ் குழந்தைகளை கொடுக்கிறான் என்று அல்லாஹ் குரானிலே பல இடங்களில் அல்லாஹ் சுகான ஓட்டாளா சொல்கிறான் நாம் தான் உங்களுடைய தாயுடைய கட்டத்திலிருந்து நாம் தான் உங்களை வெளியாக்கிறோம் எல்லா ஹரஜக்கும் மின் பெற்றோடைய நீங்கள் எதுவுமே தெரியாதவர்களாக இருக்கக்கூடிய நிலைமையை உங்களுடைய தாயுடைய வயிற்றிலிருந்து நாம் தான் உங்களை வெளியாக்கினோம் என்பதாக அல்லாஹ் குரானை சொல்கிறான் இன்னொரு இடத்திலே அல்லாஹ் தெளிவுபடுத்தும் போது ஏகபொருமை அல்லா நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகள் உலக பெருமை உள்ளுக்கோர் இன்னும் மகன் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகள் அல்லா நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகள் அதே போல இன்னும் சிலருக்கு ஆணையும் பெண்ணையும் பிறந்து இன்னும் அவர் நாடியவர்களை பிள்ளை பார்க்க மற்றவர்களாக இப்படி பல படித்தரங்களிலே நாம் தான் ஆக்குகிறோம் நாம் தான் குழந்தை பாக்கியங்களை ஆணாகவும் பெண்ணாகவும் இரண்டையும் கலந்து இரண்டும் இல்லாமல் இப்படி பல நிலைமைகளிலே நாம் தான் ஆக்குகின்றோம் என்பதாக அல்லாஹ் ஒரு இடத்திலே தெளிவுபடுத்துகிறான் எனவே அன்பிற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே குழந்தை பாக்கியம் என்பது பிள்ளை செல்வம் என்பது அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு நாமத்தாக இருக்கிறது இந்த நாமம் நாம் இதை எப்படி அல்லாஹ் விரும்பக்கூடிய பிரகாரம் இந்த நாமத்தை நாம் பயன்படுத்துவோமோ அல்லாஹ் இந்த பிள்ளைகளின் மூலமாக உலகத்திலே நமக்கு கண் குளிர்ச்சியை உண்டாக்குவான் உலகத்திலே அல்லாஹ் சுகான நிம்மதியை சந்தோஷத்தை அந்த பிள்ளைகளின் மூலமாக மன மகிழ்ச்சியை கண் குளிர்ச்சியை எல்லாம் சுபகாரத்தாரா உண்டாக்குவான் எப்பொழுது நாம் இந்த பிள்ளைகளை அல்லா ரசூருடைய விருப்பத்திற்கு மாற்றமாக நாம் நினைத்த பிரகாரம் அல்லது பிள்ளை விரும்பிய பிரகாரம் அவர்களுடைய விருப்பத்திலே நாம் அந்த பிள்ளைகளை விட்டுவிடுவோமோ விடுவோமோ அன்பிற்குரிய சகோதரே அந்த பிள்ளைகளின் மூலமாக வாழ்நாளிலே கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலைமை கவலையான ஒரு வாழ்க்கை துன்பமான ஒரு வாழ்க்கை அந்த பிள்ளையின் மூலமாக எந்த பிள்ளை கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டோமோ அதற்காக வேண்டி பலவிதமான முயற்சிகள் பலவிதமான செலவுகளை நாம் செய்வோமோ அதே குழந்தையின் மூலமாக நாம் கவலைப்படக்கூடியவர்களாக நாம் நோயாளியாக ஆகக்கூடியவர்களாக அல்லா சுபகான உலகத்திலே ஆக்குவார் அது மாத்திரமல்ல அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவங்களுக்கும் நாமும் அல்லாஹிடத்திலே பதில் செல்ல வேண்டியவர்களாக அவர்கள் உலகத்திலே செய்யக்கூடிய பாவங்களுக்கு நாம் கபரிலே நிம்மதி இல்லாமல் அதற்குரிய கண்டனைகளை நாம் கபரிலே வைக்க வேண்டியவர்களாக நாம் ஆகுவோம் எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே பெரியார்களே அல்லாஹ் மகாரா உலகத்திலே பிள்ளை பாக்கியத்தை தந்து அவர்களை எப்படி நாம் வளர்க்க வேண்டும் அவர்களை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் அவர்களை எந்த முறையிலே தர்பியா செய்ய வேண்டும் இதே குரானும் ஹதீஸும் அல்லாஹுடைய குரான் அதே போல நபி செல்லும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை நமக்கு தெளிவாக அழகாக விளங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறது அன்பிற்குரிய சகோதரிலே பெரியாரிலே உலகத்திலே நாம் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய செல்வங்களே அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சொத்துக்களை மிகப்பெரிய ஒரு சொத்து ஆகப்பெரிய ஒரு செல்வம் இது என்ன என்பதை நபி சொல்லாஹு அலைவ செல்லம் தெளிவுபடுத்தினார்கள் ஒரு பிள்ளையை வளர்த்து ஆளாக்கி அவனை பெரிய இடத்திலே படிக்க வைப்பது அல்லது அவனை பெரிய ஒரு குடும்பத்திலே திருமணம் முடித்து வைப்பது அல்லது அவனை பெரும் சத்துக்காரனாக பெரும் செல்வந்தனாக ஆக்குவது இவைகள் உலகத்திலே நாம் செய்யக்கூடிய பெரிய விடயங்கள் அல்ல ஒரு மனிதன் ஒரு பெற்றோர் அவருடைய பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய ஆகப்பெரிய அன்பளிப்பு ஆகப்பெரிய உபகாரம் ஆகப்பெரிய கடமை என்னவென்றால் அந்த பிள்ளையை அதபுள்ள ஒழுக்கமுள்ள தீனுள்ள ஒரு குழந்தையாக வளர்ப்பது என்பதாக அருமையரசூலாக செல்லம் செல்லும் சொன்னார்கள் இல்லா மின் அதபின் ஹசரின் ஒரு ஒரு தகப்பன் ஒரு பெற்றோர் தன்னுடைய குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய செல்வங்களில் அதபுன் ஹசன் மிக அழகான ஒழுக்கம் சிறந்த தீனை தவிர வேற எதுவுமே இருக்க முடியாது என்பதாக அருமையர் சூழல்லாஹி செல்லம் செல்லும் சொன்னார்கள் அன்பிக்குரிய அல்லாஹுடைய இளையார்களே பிள்ளைக்கு சொத்தை கொடுத்தோம் செல்வத்தை கொடுத்தோம் பெரும் பெரும் இடங்களிலே திருமணம் முடித்து வைத்தோம் ஆனால் அவனுக்கு தீனை அல்லாஹே ரசூரை ஒழுக்கத்தை நாம் சொல்லிக் கொடுக்கவில்லை என்றால் அன்பிக்குரிய சகோதரே உலகத்திலும் நாம் கவலைப்படுவோம் அவன் நமக்கு முன்னாலே ஒழுக்கம் இல்லாமல் நடப்பான் நம்மை சீரழிப்பான் நமக்கு முன்னால் நமக்கு மரியாதை இல்லாமல் நமக்கு கவலை தரக்கூடிய முறையிலே நடந்து கொள்வார் நம்முடைய முகத்துக்கு பின்னால் மக்கள் எல்லாம் அவனுக்கு ஏசுவார்கள் அவனுக்கு மதுவா செய்வார்கள் அவனை பெற்றெடுத்த தாய் தகப்பறைகளுக்கு மதுவா செய்வார்கள் எனவே கபரிலே இருந்து மக்களுடைய மதுவாவுக்கு நாம் ஆளாகக்கூடியவர்களாக நாம் மாறிவிடுவோம் அன்பிற்குரிய சகோதரே அந்த பிள்ளையை சிறந்த பிள்ளையாக அதபுன் ஹசன் சிறந்த உள்ள ஒரு குழந்தையாக நாம் அந்த பிள்ளையை வளர்த்தெடுப்போம் என்றால் அன்பிக்குரிய சகோதரே அந்த பிள்ளை நம்மை மதிக்கும் தாய் தந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை விளங்கும் அவர்களுக்கு உபகாரம் செய்வார் அவர்கள் பெரியவர்களாக ஆகும்போது அவர்களை கண்ணியப்படுத்துவார் அவர்களுக்குரிய கடமைகளை சரியான முறையை செய்வார் ஊர் மக்கள் இவனை நல்லோரு வாரிசன் ஒரு மனிதன் என்பதாக மக்கள் போற்றுவார்கள் துவா செய்வார்கள் அன்பிற்குரிய சகோதரே தாய் தாப்பரை மரணித்து விட்டார் அவர்களுக்காக இந்த குழந்தை துவா செய்வார் இந்த குழந்தையுடைய துவாவை அல்லாஹ் மகானகுவத்தாரா ஏற்றுக்கொள்வார் நபிகள் சொன்னார்கள் ஆதம் ஆதமுடைய மகன் மனையன் இவன் மரணத்தில் விட்டால் அவனுடைய அனைத்து நல்ல மலர்களும் அப்படியே துண்டிக்கப்பட்டுவிடும் அவனுக்கு நனவுகள் மூன்று பக்கத்தினால் தான் ஒன்று சேரும் அதிலே ஒன்றுதான் நபி அல்லாஹை செல்லம் செல்லம் சொன்னார்கள் உலகம் ஒரு குழந்தை ஏதோ ஒரு பாதமூட்டி தன்னுடைய தாய் தகப்பன் மரணிச்சதுக்கு பின்னால் தாய் தகப்பனுக்காக வேண்டி துவா செய்கிறானே இவன் தான் இவனும் இவனுடைய நன்மையும் இவனுடைய துவாவும் கபரிலே தகப்பனுடைய ஈடேற்றத்துக்கு தாயுடைய ஈடேற்றத்துக்கு காரணமாக அமையும் என்பதாக தெளிவுபடுத்தினார்கள் அன்பிற்குரிய அல்லாஹுடைய நிலையார்களே குழந்தைகளை சாதகானவர்களாக சிறந்தவர்களாக வளர்க்க வேண்டும் ஆரம்பத்திலே சிறிய வயதிலே இருந்து அவர்களுக்கு நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் ஹராம் ஹலாலை சொல்லிக் கொடுக்க வேண்டும் நபியுல்லாஹி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் ஒரு முறை வீட்டிலே இருக்கிறார்கள் தன்னுடைய பேர குழந்தை ஹசன் ஹுசைன் ஒருவரும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய பேரனார் ஹசன் நபி அல்லாஹன் ஏதோ தெரியாமல் ஜக்காத்துடைய ஒரு ஈட்டம் பணத்தை எடுத்து தன்னுடைய வாயிலை போடுகிறார்கள் நபியுல்லாஹி சல்லாஹு அலைஹி வசல்லம் உடனடியாக அதை தடுத்தார்கள் அதை வாயிலிருந்து எடுத்தார்கள் எடுத்து விட்டு சொன்னார்கள் மகனே நம்முடைய இந்த குடும்பத்துக்கு நமக்கு இந்த ஜக்காத்துடைய பொருள் கூறாது இது ஹராம் என்பதாக உடனடியாக தெளிவுபடுத்தினார்கள் அன்பிற்குரிய சகோதரர்களே ஆனால் அதற்கு மாற்றமாக இன்று என்னுடைய பிள்ளை அவன் எப்படி சம்பாதிக்கிறான் என்ன முறையிலே சாப்பிடுகிறான் எப்படியாவது குழந்து போட வேண்டும் என்ற நினைப்பிலேதான் இன்று பெற்றோர்கள் இருக்கிறார்களே தவிர பிள்ளையை வைத்து பணம் சம்பாதிக்க வேண்டும் பிள்ளை எப்படியாவது பணத்தை வீட்டுக்கு கொண்டு வர வேண்டும் அவன் நல்ல நிலைமைக்கு ஆளாக வேண்டும் அது ஹராமாக இருந்தாலும் சரி அது ஹலாலாக இருந்தாலும் சரி எப்படியோ பணம் வர வேண்டும் என்ற சிந்தனையிலே எந்த பெற்றோர்கள் இருக்கிறார்கள் அன்பிற்குரிய அவர்களே அந்த ஹராத்தின் மூலமாக உறவக்கூடிய உடம்புகள் அது ஹராத்தை தான் செய்யக்கூடியதாக இருக்கும் நாடே கேம நாடே அவன் வளர்ந்து அந்த ஹராமின் மூலமாக வளரக்கூடிய உடம்பு பல பாவங்களை அநியாயங்களை ஊரிலே அக்கூலியங்களை செய்யக்கூடிய ஒரு மனிதனாக அவன் சமூகத்திலே மாறுவான் என்பதிலே எந்த விதமான சந்தேகமே கிடையாது அம்மி அன்பிற்குரிய சகோதரே இதே போல நாம் குழந்தைகளை நல்லவர்களாக சாலையானவர்களாக வளர்க்க வேண்டிய ஒவ்வொரு தாய் தகப்பனுடைய கடமை விசேஷமாக தாய் தகப்பன் இவர் ஆண் இவர் வீட்டிலே இருந்து தொழிலுக்காக வேண்டி அவர் பல வேலைகளுக்காக வேண்டி சென்று விடுவார் ஆனால் வீட்டிலே பெண்தான் பிள்ளையுடைய தற்பியத்திற்கு பொறுப்பாக பிள்ளை வளர்க்கக்கூடிய விடயத்திற்கு பொறுப்பாக வீட்டிலே இருக்கக்கூடியவர் பெண் எனவே அவள் நிச்சயமாக அதிலே கவனம் செலுத்த வேண்டும் உங்களுடைய பொறுப்பை பற்றி நிச்சயமாக விசாரிக்கப்படுவீர்கள் என்பதாக சொல்லிவிட்டு சொன்னாரே நிச்சயமாக ஒரு பெண் அவளுடைய கணவனுடைய விடயத்தில் அந்த கணவனுக்காக கிடைத்த பிள்ளையுடைய விடயத்தில் பிள்ளையை எப்படி வளர்த்தாய் தன்னுடைய கணவனுடைய சொத்து செல்வங்களை எப்படி பாதுகாத்தா என்பதாக தாயிடத்திலே தான் கேள்வி கேட்கப்படும் என்பதாக அருமையர் சூழலாக செல்லல்லாக செல்லும் சொன்னார்கள் எனவே அன்பிற்குரிய சோழரே தாய்க்கு இது விடயத்திலே மிகப்பெரிய ஒரு பொறுப்பு அவள் நினைத்த மாதிரி தன்னுடைய குழந்தையை விளையாட முடியாது இந்த உலகத்திலே நாம் சாதாரணமாக காணக்கூடிய ஒரு விடயம் தான் தாயிடத்திலே எதுவும் செய்து கொள்ளலாம் பிள்ளைகள் தாய்க்கு பயப்பட மாட்டார்கள் தாய் இறக்கமுள்ளவள் அவள் எதுவுமே செய்ய விடுவார் அவள் சொல்வதற்காக வேண்டி என்னை சுபகரை ஒழுப்பவும் மாட்டார் நான் நினைத்த மாதிரி இறைவனே வந்தால் அவள் கேட்கவும் மாட்டார் என்ற தைரியம் இன்றைக்கு உள்ள குழந்தைகளுக்கு இருக்கிறது ஆனால் இஸ்லாம் சொல்லுகிறது தாய்தான் மிக பொறுப்பானவள் பிள்ளையுடைய தர்மியத்துக்கு தாய் மிகவும் முக்கியமான ஒரு பண்பு வகிக்கிறார் ஆக அன்பிற்குரிய சகோதரே நாம் இதை வரலாற்றின் மூலமாக பார்க்க முடியும் பிள்ளைகளுடைய தாய்மார்கள் எப்பொழுது சாலைகார் அவர்களாக இருந்திருக்கிறார்களோ எப்பொழுது பெண்கள் தாய்மார்கள் சாலைகார் தத்துவம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்களோ அவர்களுடைய மடியிலே வளரக்கூடிய குழந்தைகள் அந்த குழந்தைகளும் சாலைகார குழந்தைகளாக இருந்திருக்கிறார்கள் எப்பொழுது தாய் மோசமானவளாக அல்லாஹுடைய பயமில்லாதவளாக இருக்கிறாரோ அவருடைய மடியிலே வளரக்கூடிய குழந்தை இவரும் மிக மோசமான ஒரு குழந்தையாக வளரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது வரலாற்று உண்மைகள் இதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறது அம்பிக்குரிய சகோதரே நபீனா இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அலே இஸ்லாம் அந்த அந்த இஸ்மாயில் அலே இஸ்லாத்துடைய தாய் மிக சிறந்த ஒரு பெண்ணாக இருந்தான் அல்லாஹுவை பயப்படக்கூடியவராக அந்த பெண் இருந்தார் அந்த பெண்ணுடைய மடியிலே வளர்ந்தவர் தான் இஸ்மாயில் அலே இஸ்லாம் அன்பிக்குரிய சகோதரே அந்த பெண்ணுடைய மடியிலே வளர்ந்ததன் காரணமாக அல்லாஹுடைய கட்டளைக்கு அடிபடைந்து தன்னுடைய கடத்தையே தன்னுடைய உயிரையே அல்லாஹுக்காக தியாகம் செய்யக்கூடிய ஒரு குழந்தையாக அந்த குழந்தை மாறியது அன்பிக்குரிய சகோதரே அதே போல லோஹரே இஸ்லாம் அவர்களுடைய மனைவி காப்பராக இருந்தார் அல்லாஹ் குரானிலே கெட்ட பெண்களுக்கு உதாரணமாக லோஹரை இஸ்லாத்துடைய பெண்ணையும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் ضرب الله مثلا للذين كفروا امرأة نوح وامرأة لوط கெட்ட காப்பரான பெண்களுக்கு உதாரணம் லூத் அலைஹிஸ்ஸலாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இவர்களுடைய மனைவிமார்களைப் போல என்பதாக அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் அன்பிக்குரிய சகோதரே லோகரே இஸ்லாத்துடைய மனைவி அல்லாஹரை நிராகரிக்கக்கூடிய காப்பராக இருந்தான் அவனுடைய மடியிலே வளர்ந்தவன் தான் அவனுடைய இப்ராஹிம் லோகரே இஸ்லாத்துடைய மகனார் அன்பிக்குரிய சகோதரே ஒரு கட்டம் வெள்ளம் வரப்போகிறது லோகரே இஸ்லாம் தன்னுடைய மகனை அழைக்கிறார்கள் யா புனை ஏற்கம்மானா ஏ மகனே நீ என்னுடன் வந்து என்னுடைய கப்பலிலே ஏறி உன்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள் அழைக்கிறார்கள் அன்பிக்குரிய சோழரே அங்கே இஸ்மாயில் அலிசலாத்தை அவருடைய தகப்பனார் அறுப்பதற்காக வேண்டி அவரை அவரை குர்பான் செய்வதற்காக வேண்டி அழைக்கிறார்கள் அந்த நேரத்திலே மகன் கட்டுப்படுகிறான் இங்கே மகனை பாதுகாப்பதற்காக வேண்டி தன்னுடைய கப்பலிலே வருமாறு தகப்பனார் அழைக்கிறார்கள் அந்த நேரத்திலே மகன் சொல்கிறான் யா சிமுடி மினல்மா ஏ தகப்பனே நான் உங்களோடு வரமாட்டேன் நான் மழையிலே ஏறி என்னை பாதுகாத்துக் கொள்வேன் என்பதாக அந்த மகன் வைராக்கியம் அவன் வீராக்கியம் பேசுகிறான் அன்பிற்குரிய சகோதரே அல்லாஹுடைய கட்டளைக்கு பயந்த ஒரு பெண்ணாக அல்லாஹுவை பயந்த பெண்ணாக அந்த பெண் இருக்கவில்லை எனவே அவன் உயிர் போகக்கூடிய கட்டத்திலும் அவன் அல்லாஹுக்கு அடிப்படையக்கூடிய தகப்படைக்கு கட்டுப்படக்கூடிய அந்த தன்மை அவனுக்கு ஏற்படவில்லை எனவே அன்பிக்குரிய அவர்களே தாய்மார்கள் பெண்கள் விசேஷமாக குழந்தைகளுடைய விஷயத்திலே மிகவும் கவனம் செலுத்த வேண்டும் அன்பிற்குரிய அல்லாஹோட நிலையார்களே அந்த குழந்தைகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய செல்வங்களில் மிகப்பெரிய ஒரு செல்வம் தான் குரானுடைய அறிவு அவர்களே குரானை ஓதக்கூடியவர்களாக குரானை விளங்கியவர்களாக நாம் அவர்களை மாற்றுவதை மிகப்பெரிய ஒரு செல்வமாக இருந்து கொண்டிருக்கிறேன் அவர்கள் குரானை விளங்கி அவர்கள் அதை ஓதக்கூடியவர்களாக அவர்கள் மாறிவிட்டால் அவர்கள் ஓதக்கூடிய ஒவ்வொரு இடத்துக்கும் நிச்சயமாக அல்லாஹ் சுபகான நமக்கு கூலி தருவான் அவர்கள் சொன்னாரே ஒரு மனிதன் குரானை ஓடி அதை பாடமாக்கினான் நாடே கிராமத்துடைய நாடையிலே அல்லா மஷருடைய மைதானத்திலே மக்கள் எல்லாம் தடுமாறும் போது அந்த ஆபீஸை அடைத்து அல்லாஹ் சொல்லுவான் நீ உன்னுடைய குரானை பாடமாக்கியதை நீ ஓடி காட்டி எக்ரவல் குரான் நீ உன்னுடைய குரானை ஓடி காட்டி நீ ஓல ஓல ஒவ்வொரு எழுத்துக்கும் உனக்கு உனக்கு மடக்குகள் தரஜாக்கள் உன்னுடைய அந்தஸ்துகள் கூடிக்கொண்டே போகும் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான் அந்த நேரத்திலே அவன் ஓடுவான் ஒவ்வொரு இடத்துக்கு அவனுக்கு அவனுடைய அந்தஸ்துகள் கூடிக்கொண்டே போகும் என்பதாக நபிவல்லாஹி சல்லா அலைய செல்லும் சொன்னார்கள் எனவே அன்பிக்குரிய சோழரே பிள்ளைகளே குரானுடைய அறிவுள்ளவர்களாக குரானை படிக்கக்கூடியவர்களாக அவர்களை மாற்றுவது தாய் தகப்பனுடைய முக்கியமான ஒரு பொறுப்பாக இருக்கிறது இன்னொரு ஹதீசிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் மன் கரஅல் குர்ஆன் யார் குர்ஆனை கற்று வதஅல்லம அதன் அதை படித்து அதே மாதிரி அதிலே என்று சொல்லப்பட்டிருப்பதை எடுத்து நடந்து ஹராம் என்று சொல்லப்பட்டதை தவிர்த்து நடந்து இப்படி யார் வாழ்வார்களோ நாளை கியாமத்திலே நாளையிலே அவர்களுடைய பெற்றோர்களுக்கு யுக்ஸா வாலிதா யோமல் கியாமா தாஜம் நூர் அல்ல நாளை கிராமத்துடைய நாளையே மக்களிடம் வியர்வையிலே தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களுடைய கட்டத்திலே அல்லா சுபகான அந்த பெற்றோர்களுக்கு ஒளியிலான ஒரு கிரீடத்தை அணிவிப்பார் என்பதாக சொல்லிவிட்டு அந்த கிரீடத்துடைய பிரகாசம் சூரியனை போன்ற பிரகாசமாக இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு கிரீடத்தை அல்லாஹ் அந்த பெற்றோர்களுக்கு அடைப்பான் அந்த பெற்றோர்கள் தடுமாறுவார்கள் அவர்கள் தடுமாறுவார்கள் வடக்குமாறு இடத்திலே கேட்பார்கள் திம குசியினாகாயா எங்களுக்கு ஏன் இப்படிப்பட்ட மரியாதை ஏன் இப்படிப்பட்ட கிரீடம் அடையப்பட்டிருக்கிறது என்பதாக கேட்பார்கள் அந்த நேரத்திலே அந்த பெற்றோர்களுக்கு சொல்லப்படும் வியாதியோட நிற்கும் குரான் உங்களுடைய பிள்ளைகளை குரானை படித்த சாலையான நல்ல பிள்ளைகளாக நீங்கள் மாற்றினீர்கள் அதனுடைய கூலியை தான் என்று அனுப்ப வைக்கிறீர்கள் அதனுடைய சந்தோஷத்தை தான் நீங்கள் அனுப்ப வைக்கிறீர்கள் என்பதாக அவர்களுக்கு சொல்லப்படும் என்பதாக அருமை செல்லல்லாக செல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்னொரு ஹதீசிலே சொல்லப்பட்டிருக்கிறது பெற்றோர்களுக்கு இப்படிப்பட்ட கூலி என்றால் அந்த குரானை பாடமாக்கி அமல் செய்ய அந்த பிள்ளைக்கு அல்லா எப்படிப்பட்ட கூலியை கொடுப்பான் என்பதாக இன்னொரு ஹதீசிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது எனவே அன்பிற்குரிய சோழரே குரான் அதை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு செல்வம் நபியுல்லா செல்லல்லாஹ் செல்லும் அவரை சொன்னாரோ அஜிபோராஜ ஓராத கும்பிசரா உங்களுடைய பிள்ளைகளுக்கு மூணு விடயத்தை கற்றுக் கொடுங்கள் அதிலே ஒன்றுதான் சொன்னார்கள் திலாவத்தில் குரான் குரானுடைய அறிவை சொல்லிக் கொடுங்கள் குரானை ஓடுவதற்கு கற்றுக் கொடுக்குங்கள் என்பதாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் அன்பிற்குரிய சகோதரே இன்று நாம் சிந்தித்து பார்ப்போம் இந்த குரானுடைய விடயத்திலே பெற்றோர்களாகிய நாம் எந்த அளவுக்கு கருணை கரிசனை செலுத்துகிறோம் இதிலே எந்த அளவுக்கு நாம் கவனம் செலுத்துகிறோம் நம்முடைய உலக படிப்புகள் உலகத்துடைய விடயங்கள் ஆங்கிலத்தை படிப்பதற்காக வேண்டி கம்ப்யூட்டர் படிப்பதற்காக வேண்டி இப்படி உலக விடயங்களை படிப்பதற்காக வேண்டி என்னென்ன அறிவுகள் எல்லாம் புதிதாக வருகிறதோ என்னென்ன துறைகள் எல்லாம் புதிதாக அறிமுகப்படுத்தப்படுகிறதோ இவைகளுக்கு நாம் எந்த அளவுக்கு கவனம் செலுத்துகிறோம் நம்முடைய பிள்ளையுடைய குரானுடைய விட இவனை மார்க்க பக்தி உள்ளவனாக இவனை குரானை படித்த ஒரு ஆசித்தாக ஆலிமாக குறைந்தபட்ச குரானை பார்த்து வரக்கூடியவனாக மாற்றுவதற்கு நான் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறேன் என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளையுடைய குரானுடைய விடயத்திலே எந்த அளவுக்கு கவனம் செலுத்துகிறான் என்பதை ஒவ்வொரு கணவனும் மனைவியும் ஒவ்வொரு தாயும் தகப்பனும் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அன்பிக்குரிய சோழர்களே அதிகமான பெற்றோர்கள் நினைக்கிறார்கள் தன்னுடைய குழந்தைகளை மதுரசாவுக்கு அனுப்பிவிட்டார் அவர்களுடைய பொறுப்பு முடிந்துவிட்டது என்பதாக நினைக்கிறார்கள் அன்பிற்குரிய சோழர்களே பெற்றோர்கள் கவனமாக விளங்க வேண்டும் பிள்ளைகள் மதுரசாவுக்கு வருகிறார்கள் ஆனால் அவர்கள் அங்கே பாடம் கொடுக்கிறார்களா அவர்கள் மதுரசாவுக்கு வருகிறார்களா அல்லது அவர்களிடையிலே வேறு எங்கோ விளையாடுகளுக்கு அவர்கள் வீட்டுக்கு செல்கிறார்களா இதை ஒவ்வொரு பெற்றோரும் கவனிக்க வேண்டும் அவர் எத்தனை மணிக்கு மதுரசாக போகிறான் பெற்றோர்களுக்காக வேண்டி புத்தகங்கள் பதிவதற்காக வேண்டி கொடுக்கப்பட்டாலும் அவர்கள் அதிலே கவனம் செலுத்துவதில்லை பிள்ளைகளுடைய பெற்றோர் கூட்டத்துக்கு வருமாறு அழைப்பு கொடுக்கப்பட்டாலும் அதற்கு பெண்கள் தான் வருகிறார்கள் ஆண்கள் அதிலே பெரும்பாலும் கவனம் செலுத்துவதில்லை அன்பிற்குரிய அல்லாஹுடைய இல்லடியார்களே பிள்ளைகளுடைய குரானுடைய விடயத்துக்காக வேண்டி நாம் செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு முயற்சியும் ஒவ்வொரு செலவும் அல்லா சுகானத்தான அதன் மூலமாக உலகத்திலும் நமக்கு சந்தோஷத்தை நிம்மதியை அந்த பிள்ளையின் மூலமாக தருவோம் நாளை கிராமத்துடைய நாளையிலே நம்மை சுவர்க்கத்துக்கு எடுத்து செல்லுவதற்கு அந்த பிள்ளை காரணமாக மாறுவான் என்பதிலே எந்த சந்தேகமே கிடையாது அன்றைக்குரிய அல்லாஹுடைய நடிகார்களே உலகத்துடைய அறிவுகளை தாராளமாக படிப்பியுங்கள் அதிலே எந்த பிரச்சனையும் கிடையாது நிச்சயமாக படிப்பிக்க வேண்டும் ஆங்கிலம் இதே போன்ற உலகத்திலே என்னென்ன கலைகள் இருக்கிறதோ அவைகளை நிச்சயமாக படிக்க வேண்டும் ஏனென்றால் இன்று இஸ்லாத்துக்கு எதிரான சவால்கள் பல துறையிலே வந்து கொண்டிருக்கிறது அவைகளுக்கு முகம் கொடுக்கக்கூடியவர்களாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் படித்தவர்களாக அவர்களை மாற்ற வேண்டும் ஆனால் அதே நேரம் குரான் மதிரசாவுக்கோ தீனுக்காகவோ கொடுக்கக்கூடிய நேரங்களில் நாம் உலகத்துடைய விடைகளை வைத்துக் கொள்ளக்கூடாது அன்பிற்குரிய சகோதரர்களே இரண்டு மணித்தியானம் இரண்டரை மணித்தியானம் குரானை படிப்பதற்காக வேண்டி ஒரு பிள்ளைகள் மதரசாவுக்கு நேரம் கொடுக்கிறார்கள் அதிலே அவர்கள் ஒரு மணித்தியானத்தை அல்லது ஒன்றரை மணித்தியானத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டார் பிள்ளைகளுக்கு எப்படி பாடம் சொல்லிக் கொடுப்பதை ஒவ்வொரு பெற்றோரும் விவரத்திலே மிக முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டும் குரான் மதரசாவுக்காக வேண்டி எப்பில் மதரசாவுக்காக வேண்டி நாம் அனுப்பிவிட்டால் நம்முடைய கடமை முடிந்துவிட்டது பிள்ளைக்கு ஒன்றுமே பாடமில்லை என்று வெளியில இருந்து கதை பேசுவதால் எதுவுமே நடக்க மாட்டாரு அதனை சொல்லிக் கொடுப்பதை பிள்ளை பாடமாக்குகிறானா அவன் வீட்டிலே வந்து என்ன செய்கிறான் மகனுக்கும் மிஷாவுக்கும் இடையிலே அவன் புறான் வருகிறானா அல்லது அவன் எதிரே அவனுடைய நேரத்தை கழிக்கிறான் அவனுடைய இரவு எப்படி போகிறது அவன் எப்படிப்பட்ட நண்பர்களோடு சேர்கிறான் என்பதை எல்லாம் ஒவ்வொரு பெற்றோரும் சிந்திக்க வேண்டும் அன்புக்குரிய சோழர்களே பிள்ளைகள் குரானை படித்து அவர்கள் நல்லவர்களாக ஆகி சமூகத்துக்கு தவா செய்யும் போது அதன் மூலமாக எத்தனை கோடான கோடி மக்கள் அவர்களுடைய நல்ல விடயங்களை கேட்டு அவர் செய்வார்களோ அவர்கள் அனைவர்களுடைய கூலியும் நிச்சயமாக தாய் தந்தவர்களுடைய கபர்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் எனவே அன்புக்குரிய சோழர்களே பிள்ளைகளுடைய குரானுடைய விடயத்தில் பிள்ளைகளுடைய மார்க்க விடயத்தில் அவர்களுடைய தீனுடைய விடயத்தில் நிச்சயமாக கவனம் செலுத்துங்கள் அடுத்த நம்முடைய துணையாவிலும் மகாக்கராவிலும் அவர்கள் அவர்களின் மூலமாக நமக்கு நிம்மதி கிடைக்க காரணமாக அவர்களுக்கு தீனை கொடுக்காமல் மார்க்க அறிவை கொடுக்காமல் அவர்களுக்கு துணியாவை மாத்திரம் உலக படிப்பை மாத்திரம் சொத்து செல்வத்தை மாத்திரம் நாம் கொடுத்தோம் என்றால் நிச்சயமாக அந்த பிள்ளையின் மூலமாக நாம் உலகத்திலும் கவலைப்படுவோம் ஆசராவிலும் அந்த பிள்ளையின் மூலமாக கவலை ஏற்படும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை அல்லாஹ் சிறந்த குழந்தைகளை உண்டாக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக யாரெல்லாம் நம்முடைய பாவங்களை மன்னித்தருவாராக நம்முடைய தாய் தந்தையர்கள் மனைய மக்கள் சகோதர சகோதரிகள் முஸ்லிமான மோமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக நம்முடைய குழந்தைகளை சாலையான குழந்தைகளாக ஆக்கி தந்தருவாயாக அவர்களை கொண்டு துனியாவிலும் கடுப்பு கடுப்புணர்ச்சியை தந்தருவாயாக நீ விரும்பக்கூடிய நல்ல பிள்ளைகளாக அவர்களை ஆக்கி தந்தருவாயாக தீனை விளங்கிய நல்லடியார்களாக அவர்களை மாற்றி அருள்வாயா நோய்த்துக்கு பின்னால் அவர்களின் மூலமாக இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய பெற்றோர்களாக நம்மை நம்மை மாற்றி அருள்வாயா யா அல்லா சிறந்த குழந்தைகளை தந்துடுவாயா யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் கவலைப்படுகிறார்களோ அவர்களுக்கு குழந்தை பாக்கிய பாக்கியத்தை கொடுத்துருவாரா யாரெல்லாம் கடனிலே கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய கடன் சுமையை கேள்வாரா யாரெல்லாம் நோய் நம்பளத்தின் மூலமாக கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுடைய நோய்களை குணப்படுத்தி அருள்வாயாக யாரெல்லாம் நம் அனைவர்களுடைய முடிவுகளையும் நல்ல முடிவாக சிறந்த முடிவாக ஆக்கருள்வாயாக நம்மோடு உன்னை சந்திக்கும் அந்த கடைசி நாளை வாழ்நாளின் நாளில் சிறந்த நாடாக ஆக்கருள்வாயாக நம்முடைய வாழ்நாளின் கடைசி வார்த்தையை என்ற வார்த்தையாக ஆக்கி நம் அனைவரையும் மேலான ஜன்னத்தில் பிரதேச சுவர்க்கத்தில் ஒன்று சேர்த்தருள்வாயாக ஆமேன் ஆமேன் وآخر دعوانا الحمد لله رب العالمين. For more lectures visit SLHub